திரு குடமூக்கு சுவாமி திரு கும்பேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மங்களநாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பலம் பூவணத்தவன் புண்ணியன் நன்னியங்கு ஆவணத்துடையான் அடியார்களை பூவணத்தவன் புண்ணியன் நன்னியங்கு ஆவணத்துடையான் அடியார்களை அடியார்களை அடியார்களை தீவன திருநீருவை பூஜியோர் கோவணத்துடையான் குடமுகிரே தீவன கோவண துணையான் குடமூக்கிலே குடமூக்கிலே குடமூக்கிலே உத்தாடி கழியாதே நீர் பூமியீர் புத்தாடிக்கழியாதே நீர் பூமியீர் தீத்தாடித்திறம் சிந்தையுள் வைமினோ தீத்தாடித்திறம் சிந்தையுள் மீனோ சிந்தையுள் மீனோ வேர்த்தாடும் காளிதன் விசை தீகன்று கூத்தாடி உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே குடமூக்கிலே ஏன நங்கையாள் உமையாள் உரைநாதனார் நங்கையாள் உமையாள் உரைநாதனார் அங்கையாளோடு அறுபதம் தாழ்சடை கங்கையாள் அவள் கன்னியனப்படும் பொங்கையாள் உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே குடமூக்கிலே நன தத்தன நன நன நன நன ஓதானாவன் பிறத்தை உரைத்தினேல் ஓதானாவன் பிறத்தை உரைத்திரேல் ஏதானும் இனிதாகும் இயமுனை சேதா ஏறு உடையான் அமர்ந்த இடம் கோதாவிரி உரையும் குடமூட்டிலேன ஏன ஏன நக்கரையனை நாள்தோறும் நன்னஞ்சு வக்கரை உறைவானை வணங்கு நீ நக்கரையனை நாள்தோறும் நன்னஞ்சு வக்கரை உறைவானை வணங்கு நீ அக்கரையோடு அறவரை ஆர்த்தவன் அக்கரையோடு ஆரவரை ஆர்த்தவன் கொக்கரை உடையான் உடமூக்கிலே அக்கரையோடு அறவரை ஆர்த்தவன் கொக்கரை உடையான் குடமூக்கிலே குடமூக்கிலே குடமூக்கிலே உதவி நெஞ்சினராகிய தொண்டர்கள் துறவி நெஞ்சினராகிய தொண்டர்கள் பிறவி நீங்க பிதத்துமில் பிறவி நீங்க பிதற்றுமின் பித்தராய் மரவனாய் பார்த்தன் மேல் கணை தொட்ட எம் குறவனார் உரையும் குடமூக்கிலே குடமூக்கிலே குடமூக்கிலே தொண்டராகி தொழுது பணிமீனோ பண்டை வல்வினை பற்றற வேண்டுமீர் தொண்டராகி தொழுது பணிமினோ பண்டை வல்வினை பற்றற வேண்டுவீர் விண்டவர் புறம் மூன்று ஒரு மாத்திரை கொண்டவன் உறையும் குடமூக்கிலே ஆன காமியம் செய்து காலம் கழியாதே காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து உணர் மீனோ நன்ன நன சாமியோடு சரச்சுவதி அவள் கோமியும் உறையும் குடமூக்கிலே கோமியும் உறையும் குடமூக்கிலே சிரமம் செய்து சிவனுக்கு பத்தராய் பரமனை பல நாளும் பயிற்றுமின் பல நாளும் பயிற்றுமின் சிரமம் செய்து சிவனுக்கு பத்தராய் பரமனை பல நாளும் பயிற்றுமின் பிரமன் மாலோடு மற்ற ஒழிந்தார்க்கு எல்லாம் குறவனார் உரையும் குடமூக்கிலே குடமுக்கிலே கோவணத்து உடையான் குடமூக்கிலே கோவணத்து உடையான் குடமூக்கிலே குடமூக்கிலே கூத்தாடி உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே உத்தாடி உறையும் குடமூக்கிலே கொங்கையால் உறையும் குடமூக்கிலே கன்னி எனப்படும் கொங்கையால் உறையும் குடமூக்கிலே நன கோதாவிரி உறையும் குடமுக்கிலே நன கோதாவிரி உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே பொக்கரை உடையான் குடமூக்கிலே புறவனார் உரையும் குடமூக்கிலே ஆனரின ஹரின உறவனார் உறையும் குடமூக்கிலே கொண்டவன் உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே கோமியும் உறையும் குடமூக்கிலே புறவனார் உறையும் குடமூக்கிலே புறவனார் உறையும் குடமூக்கிலே குடமூக்கிலே அன்றுதான் அரக்கன் கைலாயத்தை சென்று தான் எடுக்க அன்று தான் அரக்கன் கைலாயத்தை சென்று தான் எடுக்க உமை அஞ்சலும் உமை அஞ்சலும் நன்றுதான் நக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே அன்று தான் அரக்கன் கையிலாயத்தை சென்று தான் எடுக்க உமையஞ்சலும் உமையஞ்சலும் உமை அஞ்சலும் அன்று தான் அரக்கன் கைலாயத்தை சென்று தான் எடுக்க உமை அஞ்சலும் அன்று தான் அரக்கன் கைலாயத்தை சென்று தான் எடுக்க உமை அஞ்சலும் உமை அஞ்சலும் உமை அஞ்சலும் நன்று தான் நக்கு நல் விரல் ஊன் தான் நக்கு நல்விரல் ஊன்றி நன்று தான் நக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே நன்று தான் நக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே நன்றுதான் நக்கு